திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் தெளிச்சேரி திருச்சிற்றம்பலம் உபலர்ந்தன கொண்டு முப்போதும் போர்கழல் தேவர் வந்து வணங்கு மிகு தெளிச்சேரியேர் மேவரும் தொழிலாளுடு கேழற்பின் வேடனாம் பாவகங்கொடு நின்றது போலும் நும் பான்மையே பாவகங்கொடு பாவகங்கொடு நின்றது போலும் நும் பான்மையே விளைக்கும் பக்திக்கு விண்ணவமண்ணவரே தவே திளைக்கும் தீர்த்தமராத திகழ் தெளிச்சேரியீர் வளைக்கும் தின் சிலை மேலைந்து பாணமும் தானிது கழிக்கும் காமனை எங்கெனம் நீர் கண்ணீர் காய்ந்ததே வம்படு தமலர் பொழில் சூழமதி தவள் செம்படுத்த செழும் புரிசை தெளிச்சேரியீர் கொம்படுத்ததோர் விடை மிசை கூர்மையோடு அம்படுத்த கண்ணாளோடு மேவல் அழகிதே காருலாங்கட ஈப்பிகள் முத்தம் கரை பெய்யோ தேருலா நெடுவீதியதார் தெளிர்ச்சேரியீர் ஏருலாம்பலி கிடவை பிடமின்றியே வாருலா மூலையாளையோர் பாகத்து வைத்ததே பக் கனும் தமை பார்ப்பதியே தி முன்பாவிக்கோ செக் கர்மாமதி சேர்மதில் சூழ்ந்தெளி சேரிகீர் மை கொள் கண்ணியர் கைவளை மால் செய்து வௌவவே நக்கராயுலகெங்கு பலிக்கு நடப்பதே தவள வெண்பீரை தோய் தருதாள் பொழில் சூழனல் திவள மாமணி மாடம் திகழ் தெளிச்சேரியீர் குவளை போல் கண்ணி துண்ணன வந்து குறுகிய கவள மால் கரியெங்கென நீர் கயிர் கோடுத்த பொழிலின் மிசை குயில் கூவிடும் சேடடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரிகீர் மாடடுத்த மலர் கண்ணினாள் கங்கை நங்கையை தோடடுத்த மலர் சடையன் கொல்லீர் சூடிற்றே கொத்த திரைத்த மலர் குழலாள் குயில் கோலஞ்சேர் சித்திர கொடி மாளிகை சூழ் தெளிச்சேரியீர் வித்தக படை வல்ல கண்பீரல் தலை பத் திரட்டிக்கரம் நேரி தீட்டதும் பாதமே காலெடுத்த திரை கை கரை கிரி காணல் சூழ் சேலெடுத்த வயற்பழன தெளிச்சேரிகீர் மாலடி தலமாமலரான் முடி தேடியே ஓலமீட்டிட எங்கனவோரு கொண்டதே மந்திரம் தருமாமரையோர்கள் தவ தவர் செந்திலங்க மொழியவர் சேர்த்தெளிச்சேரியீர் வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தந்திரத்தனீக்கு தீரோ சதீரரே திக்குலாம் பொழில் சூழ் தெளி சேரிய செல்வனை மிக்க காழியுள் ஞான சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார்கள் தட முடி தொக்க பக்கவானவர் சூழகிருப்பவர் சொல்லிலே சுவாமி பார்வதீஸ்வரர் அம்பாள் சத்தியம்மை திருச்சிற்றம்பலம்